திருச்சிற்றம்பலம் இடம் சோழநாடு காவிரி தென்கரை தலம் ஆரூர் திருச்சிற்றம்பலம் சித்தம் தெளிவீர்காள் அத்தன் ஆரூரை பக்தி மலர் தூவ முக்தியாகுமே பிறவியரோபீர்கள் அரவன் ஆரூரை மரபாதே தூமின் துறவியாகுமே துன்பம் தோடை பீர்கள் அன்பன் அணியாரூ நன்பொன் மலர் தூவ இன்பமாகுமே உயலுருவீர்காள் ஐயன் ஆரூரை கையினால் தோழ நையும் வினைதானே பிண்டம் மறுப்பீர்கள் அண்டன் ஆரூரை கண்டு மலர் தூவ விண்டு வினை போமே பாசம் அருப்பீர்கள் ஈசன் அணியாரூர் வாசமலர் தூவ நேசமாகுமே வெய்ய வீணை தீர ஐயன் அணியாரூர் செய்ய மலர் வையம் உமதாமே அரக்கன் ஆண்மையை நெருக்கினானாரூர் கரத்தினால் தோழ திருத்தமாகுமே துள்ளும் இருவர்க்கும் வள்ளல் ஆரூரை உள்ளும் அவர் மேல் விள்ளும் வினைத்தானே கடுகொள் ஜீவரை அடக்கினானாரூர் எடுத்து வாழ்த்துவார் விடுப்பர் வேட்கையே சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேராரின்பமே சுவாமி புற்றிடங்கொண்ட அம்பாள் அல்லியம்பூங்கோதை திருச்சிற்றம்பலம்